I drink, I'm in a living relationship. Uh-huh. It's this is modern culture. Yeah. Modern culture. Modern uh-huh. culture. If your crowd is the westernization of modern culture, then this song is dedicated right for you. Hip hop, Tamil, Mungal, Adi. Let's go மப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில எல்லாருக்கும் வணக்கமுங்க பாடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க hi girls how are you யா பத்து மாசம் பழகின பின்னே ஹூ ஆர் யூடா மூன்றே சொற்கள் ஐ லவ் யூ தான் அதற்கத்தம் கூட உனக்கு தெரியலையா கோயிலுக்கு போனா தாய்மொழி தமிழினை மறந்திட வேணா ரோஹினி மோகினி யாமினி காமினி பிகரின்னு நினைச்சிட்டு செய்யறது காமெடி அமிலைய தப்பு சொல்லும் வெட்டி வேலை வேணாடி அவன் என்னதான் பாக்குறான் பொல புண்ண கெனடி தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டில எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க தப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் மான கமுங்க மானம் பறக்குதுங்க எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க எல்லா பசங்களும் இப்ப எங்க பக்கம் வாங்க உங்களையும் சேர்ந்து கெடுத்துடுவாங்க நூறுல ஐம்பதாவது படித்த அலையுது கிளப்புல மப்புல தம்மடிச்சு திரியுது கஞ்சாட்ட காட்டுற காலம் எல்லாம் மாறி கஞ்சா அடிக்குதுங்க ஐயோ கன்றாவி மப்புல மப்புல திரியிற பொம்பளை என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க அழகான பொண்ணுதான் அது கேத்த கண்ணுதான் அவ கிட்ட இருக்குது ஒரு பாட்டில் ரம்மதான் அழகான பொண்ணுதான் அது கேத்த கண்ணுதான் ரம் கூட இருக்குது அரை பேக்கெட் தம்முதான் காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க காஞ்சி பட்ட விட்டு புட்டு கர்ச்சீப்பு கட்டுதுங்க கர்ச்சீப்பு கட்டுதுங்க கப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல எல்லாருக்கும் வணக்கமுங்க மானோ பறக்குதுங்க கப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் வணக்கமுங்க மானம் பறக்குதுங்க நகைய போட்ட காலம் போய் புகைய போட்டு தள்ளுதுங்க காஞ்சி பட்ட விட்டு புட்டி கர்ச்சீப்பு கட்டுதுங்க கர்ச்சீப்பு கட்டுதுங்க